करुणागरणे शशिशेखरने वरुणेश्वरणे शिवशङ्करने करुणाम्बिके शङ्करिनायगणे अरुणाचलने कैलायपते लिङ्गेश्वरनि चन्द्रशेखरनि लोकेश्वरनि सुन्दरेश्वरने मरुन्दीश्वरने मौलीश्वरने अमृतेश्वरने कैलायपते परमेश्वरने भद्राचलने पाणेश्वरने रुद्रेश्वरने चोदीश्वरने जगदीश्वरने आदीश्वरने कैलायपते कारणने परिपूरणने करणीश्वरने कामेश्वरने धरणीश्वरने गङ्गाधरणे अग्नीश्वरने कैलायपते ज्ञानेश्वरने योगेश्वरने ज्ञानेश्वरने भुवनेश्वरने कमलेश्वरने विमलेश्वरने अमलेश्वरने कैलायपते स्वर्णेश्वरने सर्वेश्वरने सर्वेश्वरने सर्वेश्वरने प्रगदीश्वरने भूतेश्वरने नर्दीश्वरने कैलायपते वागीश्वरने बागेश्वरने नागेश्वरने नन्दिकेश्वरने अरुणीश्वरने वल्लीश्वरने अरुणेश्वरने कैलायपते विश्वेश्वरने विमलेश्वरने पशुपतीश्वरने पञ्चाक्षरने मङ्गलेश्वर नीलगण्डेश्वरने सङ्गमेश्वरने कैलायपते வரம் தந்து காக்கும் பரம்பொருள் நீயே சிரம் கங்கை கொண்ட ஜடாதரன் நீயே அறம் காக்க அன்று புறம் மெரித்தாயே கரம் தந்து காக்கும் பராபரம் நீயே மனம் சொல்லும் வேதம் ஓம் நம சிவாயம் தினம் கூறும் நாமம் சிவாயம் சிவாயம் கடல் பாடும் கீதம் ஓம் காரநாதம் ஓம் காரநாதம் ஓம் நம சிவாயம் நீலகண்டனே உமை நேசனே கருணாலய நிதியே निरिनिये गदिनीये अरुणाचलपतिये शिव मे शिवाय मय मे शिवयोग भोग हरणे लिङ्गेश्वरने ईसने लोकमाग परमे पराधिपरमागुं जगमे अरुणाचलाय शरणं चरणं मगेशा। மலையே அண்ணா மலையே அருள் தீப ஜோதி ஒளியே காணும் விழியே கோடி புண்ணியம் கலையே கலை தரித்த ஜடாதரனே அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா புறமே புறமெரித்தவனே வரம் தந்து ஆளும் கரமே கரம் தரும் தினமே பெரும் யோக போகம் நிறமே நீல நிறமே நின் கண்டம் அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா சுகமே சுகம் தரும் பரமே சுகநாத கீத ஸ்வரமே ஸ்வரம் தரும் சாமவேத கீதம் இகமே இக பரசுகம் தரும் முந்தன் வேதம் அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா பதியே உமையவள் பதிகே உடலில் பாதி தந்த நிதியே பெருநிதியே நின் பதம் கதியே நதியே கங்கை நதியே ஜடையில் மதியே அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா நடமே கபால நடமே நடமாடிய பதமே பதமே நின் திருபதமே தொழுவேன் நிதமே சதமே உனதருள் சதமே தினம் துணை வருமே அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா அலகே அலை கடல் அலகே உனதருளே நிலையே என்றும் நிலகே ஓய் விலகே வலகே ஞான வலகே இதற்கிணை இலகே அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா பணிகேன் ஒருவரை பணிகேன் உன்னையன்றி நினையேன் ஒன்றையும் நினையேன் நின்னையன்றி அடியேன் எவரையும் தொழேன் சிவனை அன்றி அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா பிறகே சூடிய பிறகே ஒளி தரும் நிழலே மறையே நான்கு மறையே ஓதிடும் வேத பொருளே ஆதிரகே திருவாதிரகே வருவாயித்திரகே அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா பரியை நரியாக்கிய பராதி பரமே நரியை பரியாக்கிய சிவாய சிவமே உருவாய் அருவாய் அரு உருவாய் நின்ற ஹரனே அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா இருளை அஜான இருளை இருளை போக்க வந்த பொருளே மெய்ஞான பொருளே பரம் பொருளே அருளே மேலான அருளே நின் அருளே அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா ஒளியே பிரகாச ஒளியே பிரபஞ்சமாகும் வெளியே ஆகாச வெளியே பரஞ்சோதி நீயே துளியே நின் கருணையில் ஒரு துளியே போதும் அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா மனமே அலை பாயும் மனமே அதிலாசை கோடி தினமே அலையுது தினமே அதனை தேடி சிவமே இதை மாற்ற வல்ல சிவமே சரணாகதியே அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா ஞானம் சுழலும் ஞானம் புனதருளே ஞானம் ஒளி தரும் ஞானம் முன்னிழலே मोनं तव मोनं मुनदिळिले अरुणाचलाय चरणं शरणं मगेशा ईसा भूमा मगेशा जगदीशा वासा कैलै वासा परमेशा नेसा पशुपतीशा अरुणाचलाय चरणं शरणं मगेष काञ्चिकामाक्षि एकाम्बरनादा களஞ்சியம் செழித்து தழைத்திடவே ஏகாம்பரேஸ்வரா மங்களம் காசி விசாலாட்சி உடனுரை விஸ்வநாதா காசினியில் இன்பம் பொங்கிடவே விஸ்வநாதேஸ்வரா மங்களம் மாமதுரை மீனாட்சி சமேத சொக்கநாதா மனை சிறக்க வளம் பெருகிடவே சுந்தரேஸ்வரா மங்களம் உண்ணாமுலை மணமகிழ் நாதா உலகெல்லாம் தனம் செழித்திடவே அருணாச்சலேஸ்வரா மங்களம் கமலாம்பிகை உடனுரை தியாகேஷா கல்வி செல்வம் வளம் பெருகவே தியாகேஸ்வரா மங்களம் சிவகாமியுடன் நடம் புரிந்த தில்லை நடராஜா எல்லை இல்லானின் கருணை பெருகிடவே சிதம்பரநாதா மங்களம் மயிலை கற்பகாம்பாள் உடனுரை கபாலிநாதா மழலை செல்வம் தழைத்திடவே கபாலீஸ்வரா மங்களம் கையில் நாயகி உடனுரை வைதீஸ்வரநாதா வையகம் யாவும் வளம் பெறவே வைத்தீஸ்வரா மங்களம் மங்களாம்பிகை மனம் பகிழ் கும்பேஸ்வரநாதா மங்களம் எங்கும் தங்கிடவே கும்பேஸ்வரா மங்களம் அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜலகண்டநாதா அகிலம் எங்கும் உனதருள் பெருகிடவே ஜலகண்டேஸ்வரா மங்களம் கங்கை தலை சுமந்த கங்காதரனேனின் செங்கமல பாத மலரடிக்கே மங்களம் நீலமணி மிடற்றானான நீலகண்டனே ஆலமலர் செல்வன் திருவடிக்கே மங்களம் அருந்தவ முதல்வா மருந்தீஸ்வரனே அருமறையோனேனின் சேவடிக்கே மங்களம் ஆதியந்தமில்லாத ஆண்டவனே ஆதிரையோனே நினதருளடிக்கே மங்களம் ஜோதி வடிவான சசிசேகரனே அருள் ஜோதியனே நின் பெருநிதிக்கே மங்களம் மங்களம் மங்களம் சர்வேஸ்வரனே மங்களம் मङ्गलं मङ्गलं जगदीश्वरने मङ्गलम् मङ्गलं मङ्गलम् लोकेश्वरने मङ्गलम् मङ्गलं मङ्गलं सर्वमङ्गलम्